فقد قال الله الله سبحانه في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم رحمان وبنين صدق الله العظيم وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وآله وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم சகல புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லா நம் அனைவருடைய சங்கைக்குரிய தலைவர் ஈருலக வாழ்க்கையோட வழிகாட்டி ஹதரத் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அனைவர்கள் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதிலும் நம் அனைவருடைய சலாமும் செலவாட்டும் உண்டாகட்டும் என்று சலாம் செலவாத்து சொன்னதன் பின்னால ஜுமாவுடைய கடமைக்காக வேண்டி அல்லாஹனுடைய வீட்டினிலே அழைத்துக்காப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலகு வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவின விடயங்களை எடுத்து நடந்து வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை விட்டும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் தடுத்தானோ விளக்கினானோ நகை செய்தானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன் சங்கைக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்து அழகான முறையிலே பராமரித்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய பராமரிப்புல எந்த விதமான குறையும் காண முடியாது ஆதமுடைய மகனே உன்னை நான் பல கட்டங்கள் கவனித்தேன் தாயுடைய வயிற்றுக்குள்ள மண்ணுடைய முதுகுக்கு மேல மண்ணுடைய வயிற்றுக்குள்ள இனி விண்ணுலகத்துல நரகமோ சொருக்கமோ என்னுடைய நிர்வாகத்துல எந்த ஒரு குறையும் பிழையும் காண முடியாது அல்லாஹு ஜல்ல ஜலாலு அழகாக சங்கையாக படைத்து போட்டு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தாலா இன்றியமையா தேவைகள் சிலரை காட்டி தந்தான் இன்றியமையா தேவைகளை உருவாக்கினான் அது முக்கியமான தேவைகள் அதை அல்லாஹாலா கர்த்தீபாக ஓடராக ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக சூரத்து நூகுல சொல்லி காட்டுறான் சங்கைக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அந்த தேவைகளை அடைவதற்குண்டான லேசான ஒரு வழியையும் சொல்லி தர்றான் அந்த தேவைகள் அந்த தேவைகளை அல்லாஹ் சொன்ன விதத்தில் அடைகிற நேரம் நாளைய கயாமத்துடைய நாளையில நாங்க வாழவிருக்கின்ற நிரந்தரமான சொருக்கத்துடைய வாழ்க்கையை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு பிடியாக மாறும் எப்ப அல்லாஹாலா அவைகளை அடைவதற்கு தடுத்த விதத்துல நாங்க முயற்சியுமோ அடைந்து கொள்வதற்கு நாளைய மறுமையில நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அது பிடியாக மாறும் எனவே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு மனிதனுடைய தேவைகளில் அதிவிசேஷமான முழு உலகத்தினுடைய ஒரு பிரச்சனை தேவை தண்ணீர் இந்த தண்ணீரும் வாழக்கூடிய ஏழுநூறு சொச்சம் கோடி மக்களுக்கும் தேவையான எல்லோருடைய உள்ளமும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் ஒரு செல்வந்தனாக நான் ஒரு லட்சாதிபதியாக நான் ஒரு கோடீஸ்வரனாக நான் ஒரு கடனில்லாத நான் ஒரு சமூகத்தில் மதிக்கத்தக்க நான் ஒரு அழகான மாளிகைக்கு சொந்தக்காரனாக ஒரு சில வாகனங்களுக்கு சொந்தக்காரனாக சில சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக வாழணும் ஒரு ஆசை எல்லோருடைய முயற்சியுடைய பின்னணியும் அதுதான் நான் ஒரு பணக்காரனாக வாழும் யாரையாவது எழுப்பி நிப்பாட்டி நீங்க ஒரு மிஸ்கீனா பக்கீரா வாழ்றதுக்கு விரும்புவீங்களான்னு கேட்டா கேட்கறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லாம கேட்கறீங்க போலன்னு சொல்லிடுவாங்க யாருமே விருப்பப்பட மாட்டாங்க ஒரு மிஸ்கினா ஒரு பக்கீரா வாழ்றதுக்கு எல்லாருமே விருப்பம் என்கிட்ட கொஞ்சம் பணம் புழங்கணும் நான் மக்களுக்கு மத்தியில் ஒரு தனவந்தனாக பார்க்கப்பட வேணும் என்ற ஒரு ஹவா என்ற ஒரு ஆசை இந்த உலகத்தினுடைய பிரச்சனை தண்ணீர் அந்த தண்ணீரை லேசாக அடைகிறதுக்குண்டான வழியையும் இந்த பணத்தை லேசாக அடைவதற்குண்டான வழியையும் பருவ வயது அடைந்ததன் பின்னால திருமணத்துக்கு பின்னால திருமணத்துக்கு பின்னால ஒரு ஆணுடைய பொண்ணுடைய ஒரு ஆசை ஒரு முக்கியமான ஒரு ஆசை சில குழந்தைகளுக்கு ஒரு தாயாக தகப்பனாக நான் மாறணும் நேற்று பின்னேறம் கூட சுமார் ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் தாண்டிருச்சு குழந்தை பாக்கியமே கிடையாது எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டோம் நீங்க ரோட்ல ஆகுற நேரம் தான் பற்றிச்சு உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் என்ன செஞ்சா நல்லோம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலஹூ இந்த தண்ணீருடைய பிரச்சனையையும் பணத்துடைய பிரச்சனையையும் ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கிற ஒரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாக சூரத்து நூல கஷ்டப்படாம அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு வழிய சொல்லி தர்றான் ஒரு அமல சொல்லி தர்றான் ஒரு லேசான ஒரு முறைய சொல்லி தர்றான் அதுதான் பல நூறு விடுத்தங்கள் காதல விழுந்த ஒரு தலைப்பு ஒன்று அல்லாஹிடத்துல எங்கட தவறு பில குற்றம் குறைகளை உணர்ந்து அதை இனி செய்யவே மாட்டேன் என்று ப்ராமிஸ் பண்ணி வாதா பண்ணி வாக்குறுதி கொடுத்து அதை இனி திரும்பிய பார்க்க மாட்டேன் என்ற முடிவுக்கு வைராக்கியத்துக்கு வந்து இடத்துல தௌபா செய்யற இஸ்தகு பார் செய்யற நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களைய நீங்க புரிஞ்சு விளங்கி உண்மையிலே நான் பிள்ளைதானப்பா அப்படின்னு முடிவுக்கு வந்து அந்த பிள்ளைகளை உணர்ந்து இனி நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இஷ்டிகுபாருக்குடையவராக மாறுவீங்கடா அல்லாத்தால இந்த மூணு பிரச்சனையையும் இல்லாமக்குவான் அண்மையில உலகம் அறிஞ்ச உண்மை சகல டெக்னாலஜியையும் தன் வசம் வச்சு கொண்டிருக்கிற உலகத்துக்கு நான் பெரியாள் என்று காட்டக்கூடிய எப்படியோ தெரியா பெரியாலோ சின்னாலோ தெரியாது சொல்லிக்கிறாங்க நிறைய பேர் நான் தான் பெரியாள் அப்படின்னு ஆனா அவங்க அவங்கள்ட்ட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம கேட்டு பார்த்தா தெரியும் நீங்க சின்னவங்களா பெரியவங்களா ஆனா நான் தான் பெரியவன் அப்படின்ட்டு முழு உலகத்துக்கும் பயங்கர எலான் விடக்கூடிய ஒரு நாடு செயற்கை மேகத்தை உருவாக்கி பல கோடி பில்லியன் டாலர்ஸ் செலவழிச்சு செயற்கை மேகத்தை உருவாக்கி உம்மத்துக்கு மலைய பொழிய வைக்க பார்த்தான் உம்மத்துக்கு மலத்துளிகளை மண்ணுக்கு கொண்டு வர பார்த்தாங்க நாங்க முழு உலகத்துக்கும் பசார் பள்ளி மிம்பர்ல இருந்து விடுற ஒரு மெசேஜ் உள்ள நாங்க அன்பு நபியுடைய வராசத்தை சுமந்த நாங்க உலமாக்கள் ஒரு மெசேஜ் ஒன்று விட்டுறோம் இப்படியான பிழையான மதத்தனமான முடிவுகள் எடுக்காதீங்க அநியாயமா செலவழிக்காதீங்க அநியாயமா ராவு பகல வீணாக்காதீங்க இந்த விஷயம் எங்கட எங்கட நிர்வாகத்துல இல்ல எங்கட கையில இல்ல மழை பெய்ய வைக்கிற செய்தி என்றது முக்கரமான மலக்குக்கும் தெரியாதான் முருசலான நபிக்கு தெரியாதான் இனி எங்க வல்ல அரசு இனி எங்க பில்லியன் இனி எங்க டெக்னாலஜி ஒத்தருக்கும் தெரியாது ஐந்து விஷயங்கள் ஒரு முர்சலான நபிக்கோ முக்கரபான மலக்குக்கோ தெரியாதாம் இன்னல்லாஹ் இந்தஹு இல்மு ஸாஅ وينزل وينزل الغيث ويعلم ما في الارحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس باي ارض تموت தெரியாதே கயாமத்துடைய நாள் எப்ப வரும் என்ற அறிவு ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்கல அதனாலதான் ஹதரத் சையத்னா ஜிப்ராஹில் அலிஹிஸ்லாம் ஹதரத்தே ரசூலுல்லா சல்லாஸ்லம் கிட்ட வந்து கயாமத்தினால் மதஸ்தா கயாமத்தினால் கயாமத்து எப்ப வரும் என்று கேட்ட நேரம் மல் மஸ்தூல் அன்ஹா பிஆலம மினஸ் சாயில் என்று எனக்கும் தெரியா உங்களுக்கும் தெரியாது சூசகமா பதில் ஒன்று கொடுத்தேன் எப்படி எங்க மேலான ரசூலுல்லாவுடைய பழி எந்த காலேஜும் முடிச்சல்ல யூனிவர்சிட்டியும் முடிச்சல்ல எந்த டிகிரியும் அடிக்கல கொடுத்த பதில் கேள்வி கேட்டவருக்கு விளங்கிருச்சு எனக்கும் அவருக்கும் விளப்பம் இல்லைன்ற அதனால அலட்டி அலட்டி கேட்காம அப்ப அதனுடைய அடையாளங்களோட செல்லுங்களை பார்ப்போம் அப்படி என்ற நேரம் தான் ஹதரத் ரசூல்லா சில அடையாளங்களை சொல்லிட்டு போனாங்க அந்த அடையாளங்கள் ஒரு அடையாளம் இந்த எடுத்த மூணு சப்ஜெக்ட்ல ஒரு துண்டுல வரும்னு நினைக்கிறேன் பெரியார்களே சகோதரர்களே மழை எப்ப பேயும்னு யாருக்குமே தெரியாது அது ரெப்புட கையில மட்டும்தான் நீக்கிறேன் எங்க மழை பெய்யும் எப்ப மழை பெய்யும் ஏன் மழை தட பெறும் மலை துளிகள் விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி வர்றது ஏன் தடை பெறும் எதனால தடையொரும் என்ற செய்தியையும் தெளிவா பேசிட்டான் அல்லா நாங்க தான் காரணம் நாங்க தான் பண்ணி வச்சுக்கிறேன் பாவம் பொந்துல வாழ்றது பாவம் பறவைகள் பாவம் ஊர்வன பாவம் கால்நடைகள் எல்லாம் பசி தாகத்துல வறண்டு சுருண்டு வைத்துகிறது காஞ்சி வைத்துகிறது காரணம் மனிதனுடைய பாவமே மனிதனுடைய பிழைகள் தவறுகள் குற்றங்கள் குறைகளே அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீ வந்து கொண்டிருக்கிற வரப்போற அவ்வளவு பேரும் சேர்ந்தாலும் நாளைக்கு நான் இதைத்தான் செய்வேன் என்று யாராலையும் செய்ய சொல்ல முடியாது இனி எப்படி சொல்ற பசார்ல நாளைக்கு நான் செக்குகிறேன் ரிட்டர்ன் செக்கு நான் போடுறேன் நாளைக்கு நான் போடுறேன் எப்படி சொல்ற சொல்றேன் ரிட்டர்ன் செக்க நாளைக்கு கிளியர் பண்றேன் எப்படி சொல்றேன் நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும் இருந்துடுவோமா வாழ்ந்துடுவோமா ஒரு புடி கவலம் தப்பி முடிஞ்சிடுவோமா அதனத்தை சூழ்நிலை பார்க்க நம்பிக்கை வந்துருச்சா எங்களுக்கு எனவே ஒமா ததிரி நப்சும் மாதா தக்சிபு கதா ஒமா ததிரி நப்சும் அருவின் தமூத் எங்க மௌத்தா போறான்னு தெரியா பதினாலாம் மாடியில் இருந்து ஒருத்தர் வீசு வந்து முழுகிறாரு டிப்பர் பண்ற மணல் பொடையில லொரி ஒன்ல மணல் டிப்பர் பண்ணி கொண்டிருக்கிற பதினாலாம் மாடியிலிருந்து கை விடுபட்டு புழுந்த மணல் பொடையில எல்லாம் நினைச்ச தம்பி பவுடர் ஆனா ஒன்றும் இல்ல சிரிச்சு கொண்டு வந்த இவர் அந்த உசுறு தப்பின புழைச்ச ஹாப்பியில வேலை செஞ்சு எல்லாரும் இறக்கி அப்பா மறுபிறவி தப்பிட்டேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் ஐஸ் வாங்கி கொடுக்கணும் எல்லா வேலையாட்களை கூட்டிக் கொண்டு ஒரு கூல் ஸ்பாட் கிட்ட கூட்டிக் கொண்டு போனேன் கூல் ஸ்பாட் கூட்டிக் கொண்டு எல்லாம் போ எல்லாம் உள்ளுக்கோங்க வேலி ஐஸ் தின்னுங்க எல்லாருக்கும் ஐஸ் தின்றதுக்கு எல்லாருக்கும் உள்ளுக்கு அனுப்பி முடிஞ்சு இவர் உள்ளுக்கு கால வைக்கிற தோட எப்படித்தான் என்னதான் நடந்துட்டு தெரியாது எங்கேயோ போற நொறியொண்டு ஆகி வந்து கொண்டு பொத்து பொத்துக்கொண்டு ஆளை பவுடர் ஆகி கொண்டு போனேன் பதினாலாம் மாடியிலேருந்து முழுந்தல்லோட ரூஹு போகணும் கூழ் வாசல்ல ரெப்புக்கு தெரியும் எங்க காத்து எடுக்கணும் எவ்வளவு எவ்வளவு காலம் இந்த கட்டைக்குள்ள காத்த வச்சுக்கணும் தெரியும் ரப்புக்கு அவன் ரப்பு அதனாலதான் சொல்றேன் படைத்து பராமரிக்கக்கூடியவன் கருத்து இந்த ரப்பு இந்த வார்த்தைக்கு இதை விலகின மலக்குமார்கள் நாங்க ஒரு துளி இந்திரியமாக தாயுடைய வயிற்றுக்குள்ள போற நேரம் எப்படி தெரியுமா அல்லாஹுவை விழித்தார்கள் பேசினார்கள் ரப்பி நுத்துப்பா அதில் ஒரு யாவண்டு இருக்குது அது தன்னிலேயே குறிக்கக்கூடிய யா ரப்பி நுத்துப்பா என்னை படைத்து வளர்க்கும் நாயனே ரப்பே ரஹ்மானே ஒரு துணி என்ன பண்ண வை ரெண்டாவது ஷிப்டும் சொல்லுது ரப்பி ரப்பி அலகா ரத்தமாவது என்ன செய்ய வை மூணாவது ஷிப்ட் மலக்கும் சொல்றாரு ரப்பி அலகா யாரும் ஒரு சவத்துண்டு முதுகா என்ன செய்ய அவங்க சொல்றாங்க என்னை படைத்து வளர்க்கும் நாயே அல்லாஹ் தான் பராமரிக்கிற சக்தி கொண்டவன் எனவே அல்லாவுக்கு தெரியும் எப்ப மழையை பெய்ய வைக்கணும் எதனால மழையை பெய்ய வைக்கணும் கடலுக்கு எந்த நாளும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கலாம் கடலுக்கு மழை பெய்யும் ஆனால் கரையில நடக்கிற தவறு பில குற்றம் குறைகள் கரையில விட கடல் அல்லாஹுவ தஸ்மீக செய்யக்கூடிய படைப்புகள் கூட ஏராளம் கடல் கரையில விட கரையில் இருக்கக்கூடிய படைப்புகளை விட கடல் இருக்கக்கூடிய படைப்புகள் கோடான கோடி படைப்புகள் அவைகள் அல்லாஹுவை அதிகமாக தஸ்மீக செய்து அதனாலதான் நாம் அல்லாஹு தாலா அவைகளை பாதுகாக்க ஒவ்வொரு நாளும் மழையும் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த அந்த அந்த படைப்புகள் நீங்க திரியறதுக்கு இவ்வளவு பிரமாண்டமான கடல் கடலுக்கு அல்லாஹால உப்பு தன்மையை வச்சான் கிணத்துல இல்லையே ஆற்றுல இல்லையே குளத்துல இல்லையே ஏன் கடல் அல்ல உப்பு தன்மையை வச்சான் கரையில மாதிரி கடலையும் எந்த நாளும் சாவுகள் நடக்குது கொலைகள் நடக்குது அவிஞ்சு செத்ததுகள் எல்லாம் கரை ஒதுங்கியதாம கடலுக்குள்ளே அவிஞ்சி நாட்டம் இருக்குது அவைகள் அப்படியே நாட்டம் எடுத்து அந்த நாட்டம் வெளியில வந்துட்டா கரையிலேகிற மனிதன் ஒரு நாளும் உயிர் வாழ முடியாது நாட்டத்தை தடுக்கிறதுக்கல்ல கடலுக்கு உப்புத்தன்மையை கொடுத்தான் உப்புத்தன்மை நாத்தம் வெளியே வராது அல்லாஹு ஜல்கிறான் கடல் அலைய வைச்சான் கடல் ஒரு நாளைக்கு பொங்கி கொந்தளிக்கும் வைரல் பிஹாரு புஜிரத் கடல் கொந்தளிக்கும் அந்த நாள் அந்த நாளை யோசனை பண்ணி பாருங்க நபி என்று அல்லா தலா அன்பு நபிக்கு ஒரு முலாக்கரா செஞ்சான் அந்த நாளை யோசனை பண்ணி பாருங்க எனவே மலை அல்லாஹ் இந்த ஆயத்துல ஆரம்பத்துல மலையை சொன்னான் இந்த மலை மலைதான் பிரதானம் மலை அஞ்சல்லா அழைக்கும் லிபாசன் யுவாரிஷம் வரிஷா உங்களோட மானத்தை அவுரத்தை மறைக்கும்படியான ஆடைகளை நாங்க இருந்து இறக்கினோம் எங்க இருந்து உடுப்பு செட்டு செட்டா இறங்கிச்சா தண்ணி இறங்கிச்சு மண்ணு பண்பட்டுச்சு ஆடைகள் பஞ்சு வெளியாகிச்சு நெய்தார்கள் ஆடைகள் வெளியாகிக் கொண்டே தண்ணி தான் பிரதானமானது உலகத்தினுடைய பிரச்சனை தண்ணி இன்றைக்கு இன்றைக்கு உலகத்தினுடைய பிரச்சனை தண்ணி எனவே தண்ணி மூலமாக மனிதன் மண்ணை பண்படுத்துறான் அதுல விவசாயத்தை செய்யறான் ஏனைய உழைப்புகளை செய்யறான் அதிலிருந்து இவன் ஓய்வு ஊதியம் எடுக்கிறான் பணக்காரனாக மாறுறான் பணத்தை வல்லா கொடுக்கிறான் இந்த மழை பொழிந்ததனால காய்கறி பழம் பூக்கள் உருவாகின அதை மனிதன் மென்று சாப்பிட்டான் சேர வேண்டிய ரெண்டு சோழிகள் சேர்ந்தது அதனால சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டிய நீர் சேகரமாகிச்சு சேர்ந்துச்சு வெளியாகிச்சு மனிதன் ஆண் குழந்தையை பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறான் இவைகள் அனைத்தினுடைய பிரதானம் மூலப்பொருள் தண்ணீர் அல்லாஹூ ஜல்ல ஜலாலு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பிரதானமான ஒரு ஒரு ஒரு சொத்து தான் இந்த குழந்தை பாக்கியம் பின்னால வாங்க குழந்தை பாக்கியம் என்று சொல்றது இந்த குழந்தை பாக்கியம் நிறைய பேர் அவங்களோட கைகரங்களால் இல்லாம ஆக்கி போறாங்க கல்யாணம் முடிச்ச உடனே பிளான் பண்ணி கொள்வாங்க கொஞ்ச நாளைக்கு குழந்த வானம் கொஞ்ச நாளைக்கு என்ஜாய் கொஞ்ச நாளைக்கு பண் ஆயிப்போம் கொஞ்ச நாளைக்கு தூண் ஆயிப்போம் புள்ள குட்டியை யோசிப்போம் போறோம் அப்படின்னு முடிவு வாராங்க சில பேர் இப்படியும் செய்யறாங்க ஹனிமூன் போறேன்னு போறாங்க வெளிநாட்டுக்கு போறேன்னு போறாங்க சும்மா நான் ஒரு ரவுண்ட் பேசிட்டு வரோம் போங்க ரெண்டு குடும்பம் வாழ்க்கை அனுப்பி வைக்குது கொஞ்ச நாளைக்கு பின்னால புண்ணை ஆத்திட்டு வராங்க புண்ணை என்னன்னு பார்த்தால் ஊமை எடுத்து வீசிட்டே வந்துடுறாங்க குழந்தைய வானப்பா அப்படி என்று புள்ளைய வானா பூமி பூமிந்தாத்தான் குழந்தை பிரச்சனை அதுவும் வானா அந்த எடுத்து வீசிட்டு வந்து இப்பதான் தலையில கையை கொண்டு யோசிக்கிறாங்க சொத்துக்களுக்கு வராசத்தா ஒத்தரும் இல்லையே அப்படியும் சில பேரு சில பேர் ஒரு ரெண்டு குழந்தைய பெற்றுக்கொண்டு யாரோ அட்வைஸ் பண்ணினாங்க என்னென்னமோ யூஸ் பண்ணி அந்த வாசல அடைச்சுக்கிறாங்க மூணு இன்னும் சில பேர் அந்த பாக்கியமே முடிச்ச நாளேன்னு இல்லை முடிச்ச நாளில அந்த பாக்கியமே இல்ல அவங்களுக்கு குழந்தை ஒன்று கிடைக்கிறது இல்ல ஒரு ஆத்திரம் ஒரு கவலையில ராவு பகல் கழியும் செலவழிச்சு செலவழிச்சு செலவழிச்சு செலவழிச்சு அதுல நிராசையாகி பேசிடுறாங்க இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் அவங்க வித்தியாசமா ஒன்றும் யூஸ் பண்ணல அவன் ஒண்ணுமே பண்ணல நான் சொன்னேன் அந்த ஹதீச ஜிப்ராஹில் அலஹிஸ்லாம் அதுல ஹதரத்தை ரசூல்லா கியாமத்தினாவுடைய அடையாளங்களை பத்தி சொல்லுங்க நேரம் சொல்லிக் கொண்டு போற நேரம் சில விடயங்களை சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்கும் ஜிப்ரீல் என்று சொன்னாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என் உண்மத்தில் பிந்தின காலம் அது கயாமத்துடைய அலாமாத்து சா அது அஷ்ராத்து சா அது மின் மின் அஷ்ராத்தி சா அது கயாமத்துடைய அடையாளம் என்னான்னு கேட்ட நேரம் சொன்னாங்க அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா அந்தளிதல் அமத்து ரப்பத்தகா ஒரு அடிமை ஒரு அடிமை சீமாட்டியை பெற்றது பால் வீட்டில் இருக்கக்கூடிய எஜமான் எஜமாட்டி ரெண்டு அரசன் அரசி ரெண்டு பேருடைய அந்த நீரை எடுத்து இந்திரியத்தை எடுத்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய அடிமையில ஓமு கழிப்பி அது மூலமாக குழந்தையை பெற்றிருப்பாங்க விளங்குற மாதிரி சொல்றா சோதனை குழாய் குழந்தை பேபி எந்த அளவுக்கு சரி காணலாம் எந்த முறையில சரி காணலாம் இதை எப்படி சரியாக்கலாம் யாருக்கு சரியாக்கலாம் இந்த முறை எங்க நடக்குது யார் அங்கீகரிக்கா நடக்கிற முறை சரியா குழந்தை பெற்றுக்கிற பசங்க அல்லாஹூ ஜல்ல ஜலாலஹூ நாங்க நினைச்சா சில பேருக்கு ஆம்பளை பிள்ளைய மட்டும் சில பேருக்கு பொம்பளை பிள்ளைய மட்டும் சில பேருக்கு ரெண்டையும் கலந்து கொடுப்போம் சில பேருக்கு ஒன்றை கொடுக்க மாட்டோம் நாங்க யார நாட்டுறோமோ அவங்கள மலடர்களாக மலடிகளாக மாற்றுவோம் பரம்பரை குணம் அல்லது அது மறந்து குடிக்க வல்லது அது ரெப்புட நாட்டம் ஷா அவன் யார நாட்டுறானோ அவங்கள மலட நான் மலடியா மாத்துவான் பொம்புள புள்ளைய பெற்றவங்கள பார்த்துட்டு ஆம்பளை புள்ளைய கொடுத்தவங்க மலடிந்த வானம் ஆம்பளை புள்ளைய கொடுத்தவங்க பொம்புள புள்ளைய பெற்றவங்கள பார்த்துட்டு மலடிந்த வானம் மலடிந்த அல்லாஹிட முடிவு அந்நாளினா தருவான் ஆனா எங்கட அம்பியாக்கள் எங்கட நபிமார்களுடைய சுண்ணத் நிக்கா கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால குழந்தை சரியான ஆசைப்பட்டாங்க அன்ப வளர்த்தாங்க அல் வலது ரைஹானுல் சொல்றாங்க குழந்தை அது சொர்க்கத்துடைய மலர் பூ என்று சொன்னாங்க அத மலராகவே பாருங்க அல் வலது சிறு அபிஹி புல் என்று சொல்வது ஒரு தந்தையோட ரகசியம் என்று சொன்னாங்க ரகசியமா புள்ள இப்ப எங்கட புள்ள ரகசியமா எங்களுக்கு பூவ போலயே பாக்குறோம் எங்கட பிள்ளைய நாங்க கசக்கி கசப்பும் பாக்குறோம் நாங்க எங்கட புள்ள வளர்க்கிற பசந்து ஆனா பிந்தின வயசுல பிள்ளையான மாற்று வழிகளை கையாளாம பிந்தின வயசுல ரப்பி ஹபலி மில்லதுன் கசூர்லியத்தம் பையபத்தன் இன்ன சமீ துவா வேண்டுதல்கள் இறைஞ்சுதல்களை காது கொடுத்து கேட்கக்கூடியவனே எனக்கு ஒரு மனமான பிச்சரத்தை தருவாயாக அதரத்தை இப்ராஹிம் வலையிடலாம் ஓடுங்களே இந்த ஆயத்துக்களை பாடமாக்கி ஓடுங்க ஓடுங்களே துவாவே ரப்பி என்னை சும்மா தனியை விட்டுடாதே வாரிசின் வராசத்து அனந்தரக்காரர்களில் மிகவும் சிறந்தவனாக நீ இருக்கிறாய் அவர்களை கொடுப்பதில் நீ மிக சிறந்தவனாக இருக்கிறாய் எனக்கு நீ அனந்தர சொத்தாக குழந்தைகளை தருவாயாக பிஞ்சின வயசுல எண்பது சொச்சம் வருஷத்துல அதரத்தை இஸ்லாம் அவங்களை கொடுத்தானா இல்லையா நாங்க நீங்க முடிவு செஞ்சு கொண்ட புள்ள கிடைக்க வயசு எங்கட வயசு ஒன்று தேவை வயசு வயசுண்டுல ஒரு வயசுலதான் புள்ள தவணை நிச்சயம் கிடையவே கிடையாது அவன் அப்படி நேரத்தின் காலத்தின் பக்கம் தேவையற்றவன் பெரியார்களே சகோதரர்களே குழந்த அதொரு ஆகப்பெரிய ஒரு செல்வம் அது முக்கூட்டி பணம் நாளைக்கு பருவ வயசு அடையறதுக்கு முன்னால் எங்கிற புள்ள மவுத்து என்று வைங்க புகாரி ஷரீப்ல ஒரு ஹெட்லைன் பார்க்கலும் பசூல் பாரிய பரட்டி பார்த்தா நிறைய விளக்கம் எடுக்கலும் இப்படி ஹஜர கலானி ரஹிமகுல்லா இந்த விஷயத்துல நிறைய எழுதுறாங்க என்னை பருவ வயசு அடையறதுக்கு முன்னால மௌத்தா போன முஸ்லிம்களுடைய குழந்தைகளுடைய விரைஞ்சுதல்கள் செஞ்சுதல்கள் மன்றாட்டங்கள் இவைகளை பார்த்துட்டு அல்லாகவே ரோஷம் அடைவானாம் அல்லாஹ் முடிவெடுப்பானாம் அல்லாஹ் எல்லாம் செய்வானாம் மலக்குமார்களை பார்த்து இந்த பிள்ளைகளுடைய உண்மை பாப்பாவை இந்த பிள்ளைகளுடைய சொருக்கத்தில் சேர்த்துடுங்கன்னு சொல்லிடுவானாம் அதுதான் எங்கட குழந்தைகள் அன்பா பேசுறது இறக்கமா பேசுறது எங்கட பிள்ளைகளோட வாங்க போங்க பிள்ளைகளோட பேரை சொல்லி பசுந்தா பேசுறது அருமை மகனே அருமை தந்தையே இன்றைக்கு ஒரு புள்ள ஜும்மாக்கு பின்னால போயிட்டு அப்படி பேசினா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் சிரிக்கணும் போல உம்மா வாப்பம் சேர்ந்தே பொடியனை பைத்தியமாக்கிடுவாங்க மூணு லாபம் செய்யுது என்ன நீங்க பாடப்பட்டு படிச்சுட்டு வந்துக்கிறீங்க இன்னைக்கு ஐஸ் கொண்டு வைக்கிறீங்க இன்னைக்கு என்னமோ சமாளிக்க பாக்குறீங்க இன்னைக்கு என்னமோ சாதிக்க பாக்குற மாதிரி இருக்குது கவனமா இருக்கீங்களா இன்னைக்கு மாத்திட்டான் இன்னைக்கு இறக்கம் காட்டுறான் என்ஜிஓ செய்ய போறான் கெட்ட எண்ணம் கெட்ட நம்பிக்கை வானம் பிள்ளைகளோட இறக்கமாக அறுக்க போறாங்க வாப்பா யா அபத்தி எனது அருமை தந்தையே இஃப் அல் மாத்து சொல்லப்பட்டதை செய்யுங்க ஏவப்பட்டதை செய்யுங்க சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ்ஸாபிரின் ஏதோ ஒரு பொறுமையாளியா கண்டுகொள்வீங்க அருங்க அந்த கட்டத்துல வாப்போட எப்படி பேசணும் பேசுறல்ல கைகலப்பு வந்துரு நாலு பக்கத்தால இழுத்துட்டு ஓடிடுவான் சாதாரணமா விளங்குற வயசு வந்த டைம்ல ஒரு பிள்ளைக்கு ஹத்னா செய்ய போறாங்க ஒரு பிள்ளைக்கு ஹத்னா செய்ய போறாங்க போல ஒரு தோல் துண்டு போக போகுது என்ன பாடுபடுத்துறான் ஊட்ட என்ன கூத்து போடுறான் அழுத்தே போக போகுது அந்த டைம்லையும் ஆபத்தி இஃபல் மாத்து உமர் அண்ண புள்ள இதுதான் புள்ள ஏ ரப்பி ஹபிலி மில்லதுன் கதுரியத்தம் பையபத்தன் தந்தையும் தனையனும் நடந்து கொண்டது நல்லம் அல்லா முடிவு செஞ்சான் இஸ்மாயில் பரம்பரையில போறேன் முஸ்தபா வெளிவந்தான் அந்த பரம்பரையில் இருந்து நல்ல புள்ள இதே நேரம் தாய் மடி நல்ல மில்ல புள்ளையோட நல்ல மில்ல புள்ள வளர்த்தது பிள்ளை வாப்பக்கு வளர்க்க உடல்ல புள்ளைய வாப்ப செய்ய பார்க்க உண்மை உடல்ல சும்மா இருங்க நீங்க அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு உண்மை நடுவுல பூந்து கெடுக்கிற எத்தனையோ வீட்டு புள்ள வாப்பகு புள்ளே செய்யலாம் வைக்குது உம்மா குழப்பம் உம்மா ஃபெசிலிட்டி வாங்கி கொடுக்குற உம்மா வாப்பத பொகத்தை பிற்பகத்தை அடிச்சு மாணவி கொடுக்குற இல்லையா பாரமாய்க்குதா மகனை கெடுக்கிற மகனை விசாரிக்க விருப்பம் இல்லை அன்றைக்கு மகன் அலைஹிஸ்லாம் அப்படித்தான் நடந்த அப்படின்னு போனாங்க தண்ணி கொண்டு அதனால குழந்தை பாக்கியம் தேவையா எல்லாத்தையும் பேச்சு சுத்தி அடிச்சு லட்சக்கணக்கு செலவழிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லா செலவழிப்பையும் செலவழிச்சுட்டா மௌலி மாத்தவாரு அப்பயா குரான் ஹதீஸ் தெரியவாரு என்ன இன்னமும் கண் இல்லையா நேரம் வாங்க குரான் ஹதீஸ் கிட்ட உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லற வாழ்க்கை நடந்துருச்சா அதிகமாக இஸ்திகுபார் செய்யுங்க அதிகமாக இஸ்திகுபார் செய்யுங்க உங்களுக்கு அதிகமான ஆண் குழந்தைகள் அல்லா ப்ராமிஸ் பண்றான் உங்களையும் உங்களோட மாப்பிளையும் பொம்பளையும் படைச்ச அல்லா ப்ராமிஸ் பண்றான் மாறுவானா வாக்குக்கு மாற்றம் செய்வானா வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் குழந்தை வேணுமா குழந்தை பாக்கியம் இல்லையா அழுங்க ரப்பு கிட்ட மன்றாடுங்க ஆம்பளை புள்ள வேணும் என்று அடம் கண்டிப்பா அல்லா தருவாங்க உங்களைய பார்த்து செக் பண்ணின உங்களுக்கு மாத்திரை தந்த உங்களுக்கு இன்ஜெக்ஷன் அடிக்க உங்களுக்கு வேற வேற பாவனை தந்த டாக்டர்ஸும் வியப்படைஞ்சு போவாங்க தருவான் நல்லா பிட்டா பிட்டையா அதே போல ஏழைகள் ஈகிறீர்களா அதனோட ஈகிறீர்களா பணக்காரனாகணும் ஆசையா ஒரு தனவந்தனாக ஆசையா அன்பு நபியுடைய சகாபாக்களுடைய சாயல்ல நானும் ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு போகணும் தாருக்கு மஜிஸ்ல ஆசையா எப்படி பணக்காரன் ஆகுது ஸ்வீப் டிக்கெட் சொராண்டியா பஸ் பஸ்ஸா வாராங்களே இன்றைக்கு இழுப்பான் நாளைக்கு இழுப்பான் ஒன்னரை கோடி ரெண்டரை கோடி ஏழரை கோடி பஸ் பஸ்ஸா வாராங்களே மூச்சு முகலாட்டம் கொண்டு குடிக்கிறாங்களே எடுத்துக்கொண்ட மராண்டி பாரு சொராண்டி பாருண்டு அப்படியா அப்படியா பணக்காரா அவரு தேவையா அப்படி பணம் உண்டு பத்து ரூபாய் கொடுத்து எத்தனை பேர் மௌத்துல அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் நெஞ்சில உள்ளத்துல நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு அப்படி பணம் தேவையா பத்து நெருப்பு எடுக்கும் அந்த பணம் சூது பணம் எங்களுக்கு பணம் இல்லை நாங்க நாட்டுல பாக்குற ஜக்காத்து கடமையான ஒன்னா நம்பர் பிச்சை ஒன்னா நம்பர் மிஸ்கீன் சொல்றான் பண்ண பெரிய பெரிய உலமாக்களை கூட்டிக் கொண்டு போறேன் பள்ளிக்கு வாரது பெரிய பெரிய வாகனங்கள்ல வாரது நிக்கா பயண பெருசா செய்யறது பெரிய பெரிய நாட்டுல பிரபல்யமானவங்களை கூட்டிக் கொண்டு வாரது ஹா மாப்பிள்ள வாப்ப இந்த மோட பொன்ற வாப்ப இந்த ஆளி இந்த மௌலவியோட இந்த மதுரா கிருஷ்டி அப்படின்னு கூட்டி கொண்டு வந்து பந்தில வச்சு நிக்காக நடத்துறது ரெண்டு கிழமை ரெண்டு மாசத்துல தும்பு தூள் நிக்கா கலப்படம் ஷோ படம் நாடகம் டிராமா தெளிதாட்டிய வானம் எளிமையா செய்யுங்க பாவ உலமாக்களை முன்னால வச்சு ஷோ காட்டாதீங்க இவங்களோட இருந்து பேர் போடாதீங்க அவங்களுக்கு தெரியுமா நீங்க யாருங்க அது வாங்கல வாங்க போ அவங்களும் வந்து அழகா நாலு பயணம் செஞ்சுட்டு பேசிடுறேன் ரெண்டு மாசத்துக்கு பிறகு அவங்களும் தலையை சொரிஞ்சிட்டு யோசிக்கிறேன் டிவோர்ஸா டிவோர்ஸ் தான் ரெண்டு தலையில கைய வச்சு யோசிக்கிறாங்க என்ன நடந்தது தெரியா என்னன்னு பார்த்தா வீடியோ கிளிப் போட்டு மாட்டி மாப்பிள்ள டெய்லி கிளப் போறாரு கிளப் இவர் யாரு நாட்டுல பெரிய பெரிய ஆளுங்களுடைய தோல்ல கைய போட்டு மதுரசாக்களுக்கு உதவிக்கிற ஒரு முக்கியமான தொண்டன் சமூக தொண்டன் என்ன செய்ய நாலு பக்கத்துக்கு படும் தான் இருந்தோனுமே மவுத்தொண்டிக்கிறேன் தனிய மண்ணுக்குள்ள போகணுமே முன்னால நிறைய பேர் பேசி பின்னால நிறைய பேர் வரைகிற தாரம் அக்கம் பக்கத்துல முன்னால பின்னால் இல்லையே ஹெல்ப்புக்கு பண்ணிய போகணுமே கிளியர் பண்ணி விடணுமே லைன கிளியர் பண்ணி விடணுமே அதுக்கு தான் போடுறேன் அதுக்கு தான் இப்படி பேசுறேன் வேற ஒரு லாபம் ஒன்று எங்களுக்கு இல்லை நாங்களும் தப்பிக்கிறோம் எனவே பணக்காரன் ஆகிறது ஆளுங்களை கொண்டு வந்து வச்சு நிக்காக நடத்தி போட்டு ஒத்தருக்கும் தெரியாம சம்பந்தி சம்பந்தி மாத்திக்கிறாங்க ஹேண்ட் கைய மாத்திக்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில யாருக்கும் வெளியில பேசிடாம பட்ட கலன்று ஏ அப்படி உண்டு ஏ மாப்பிள்ள டாக்டர் ஆகி அப்படி உண்டு ஏ ஒளிக்கு மௌலி கட்டி கொடுக்குற ஏ ஊட்ட கட்டி கொடுக்குற எனக்கு நான் தெரியா நான் அறிஞ்ச வகையில தாராலும் யாராலும் இலங்கை வாழ் முஸ்லீம்கள்ல கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்றவங்கள்ல யாராலும் டௌரி என்று வரதட்சணை என்று சீதனம் என்று என்ன மாதிரி நிறுத்தீண்டா ஒரே அதிகா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தானே திருப்பி கொடுத்துருங்க உங்களோட அந்த சீதனத்துல இருந்து ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு பொறுமதியான மாலையோட மகளாக கொடுத்தீண்டா உங்களோட அக்கதே நிக்காக பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் ஏழு மட்டும் சஜிதீது நிக்கா செஞ்சுக்கோங்க நிக்காக போய் புதுப்பிச்சுக்கோங்க தாசியோ பணத்தை எடுத்து நீங்க தாசியோ கையெழுத்து கல்ல குத்துருங்க பணம் உங்களோட பணம் உங்களோட பணம் ஜுலைபீம் மாப்பிள்ளையா போறீங்க என்ன யோசனை ரெண்டு பிரச்சனை என்ன மகரு கொடுக்கறதுக்கு வசதியும் இல்ல வலிமா கொடுக்கறதுக்கு வசதியும் இல்ல யோசிக்காதுங்க நீங்க யோசிக்க வேணும் பொண்ணுக்குள்ள கேளுங்க அப்படியா வழிகாட்டின அப்துல் ரஹ்மான் இந்த ஜுலைபீபுடைய மகரை கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்க பாப்போம் அபுபக்கர் ஜுலேபியுடைய வலிமாவன நோமலா கொடுத்துட்டு அண்ண அழகு அண்ண முறை அண்ண பசந்தி அண்ண அண்ண ஹேண்ட்லிங் சிஸ்டம் அணுகுமுறை முகமது சல்லாஸ்லம் பணக்காரர்களை உருவாக்கிட்டு போனாங்க செல்வ சீமான்கள் உருவாக்கிட்டு போனாங்க அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தாங்க அப்துல் ரஹ்மானே கனி சொல்றாங்க ஒரு ஏழையாக இருந்தாங்க ரத்தி அல்லாஹன் ஏழையாக ஏழையாக இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சொல்றாங்க பணக்காரராக மாறிட்டாங்க கன்னியா மாறிட்டாங்க அடுத்தவங்களோட தேவையற்றவங்களா மாறிட்டாங்க அள்ளி சதக்கா செய்யறாங்க எழுநூறு ஒட்டகங்களை அல்லாட பாதையில ஒரே நேரத்தில் சதக்கா மதிதாவுடைய அன்சாலியை கொடுத்தாங்க அப்படியாப்பட்ட அப்துல் ரஹ்மானே கனி ரத்தி அல்லா சொன்னாங்க நான் நீங்க சொல்ற சொர்க்கத்துக்கு தவண்டு தவண்டு போறத கண்டேன் உங்களோட சொத்துகளுக்கு நீங்க கணக்கு காட்டுறதுக்காக வேண்டி அல்லா அல்லாவோட லேட் பண்ணுவான்னு சொன்னாங்க சொல்லி முடிய சதக்கா கொடுத்தாங்க சொத்துக்கள் அள்ளி கொடுத்தாங்க அன்சாரிகளை கொடுங்க மகாஜிரியர்கள் கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க கொடுத்து முடிச்சாங்க ரசூலுல்லா விஷயத்தை வாபஸ் வாங்கல நீங்க ஓடி போறத கண்டேன் வே மின்னல் வேகத்துல போறத கண்டேன் நபி சல்லா அலிஸ்லாம் சொல்லல ஆனா மேலான பெரியார்களே கவலையில ஹசரத் அப்துல் ரஹ்மான் ரனி அல்லா தலா எப்படி கொடுத்தா பாத்தீங்களா எப்படி கொடுத்தா பாத்தீங்களா ரிஜாலுன் ஹவுலர் ரசூல் என்ற கிதாபில் எழுதுறாங்க அப்துல் சொன்னாங்க பணத்தை எப்படி தெரியுமா சொத்தை எப்படி தாரம் தெரியுமா லவ் நான் ஒரு கல்ல தூக்கினால் அந்த கல்லுக்கு கீழே தங்க துண்டல் அது வெள்ளி துண்டு அடிக்குது அல்லா துணியாவை விரட்டி விரட்டி தாரான் என்று சொன்னாங்க என்னவாப்பா பின்னாடி பார்த்தா வேற ஒன்றும் இல்ல இஸ்திகு பார் செய்தாங்க அதிகமாக அஸ்தஸ்திருவா இது உங்களுக்கு ஆம்பளுக்குள்ளே வாங்கி தருகுதா இது உங்களை கோடீஸ்வரனா மாத்துதா ஏ வாப்பா மறந்துங்க ஏதோ நாங்க மறந்தேன் மறக்க நல்லமா சிம்பிளா பணக்காரனாக சிம்பிளா அவுசிவிடு மாலிக் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டாரு ரவியல்லான் வாப்பா கூப்பிட்டு சொன்னாங்க யாரும் நபி கிட்ட சொல்லுங்க சந்தேகத்தின் பேர் உள்ளுக்கு போட்டானுங்க காலில கையில சேன போட்டுட்டானு அப்படி என்று அன்பு நபி சல்லாசம் வக்காலத்து வாங்க போகல பரிந்துரை பேச போகல பாப்பட்ட சொல்லி எழுப்பினாங்க நீங்களும் உங்களோட உமா உங்களோட அவருடைய சொல்லுங்க வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு இஸ்திகுபார் செய்ய சொல்லி அவருக்கும் சிறையில் இஸ்திகுபார் செய்ய சொல்லுங்க சிறை பிடிக்கப்பட்டதுக்கும் இஸ்திகுபாருக்கும் என்னப்பா தொடர்பு என்ன மாதிரி ஒரு லிங்க் கொண்டு அலாக்கத்தொண்டு தொடர்பு கொண்டு அப்ப அந்த அவுஃபியோட மாலிக் அங்க அங்க மாலிக் ரவி எல்லாம் இஸ்திகுபார் செய்யறாங்க உமாவா இஸ்திகுபார் செய்யறாங்க அந்த அதே நாள் கொஞ்ச நேரத்துக்கு போற கதவு தட்டுற சத்தம் கேட்குது கதவை தொடர்ந்து பார்த்தா மகன் வந்து நிக்கிறாரு பின்னால நூத்துக்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் அல்லது ஆடுகள் நிக்குது கேட்டாங்க என்ன வாப்பா நடந்துச்சு நான் இஸ்திகுபார் செஞ்சதோட என கையில காலைகிற சேன் பிஞ்சி நான் வெளியே வந்தேன் யாருமே ஓனஸ் உரிமையாளர்களை காணல ஒட்டகங்கள் ஆடுகள் நிக்குது நான் பின்னால வந்துச்சு கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் ரிசூலுதாட்ட பத்துவால கேளுங்க அன்பு நபியத்தை கேட்ட நேரம் சொன்னாங்க அல்லாஹ் காலா உங்களோட தக்குவாவோட செஞ்ச இஸ்திகுபார கபூர் செஞ்சிட்டான் உங்களோட எளிமையை தொடச்சிட்டான் உங்களோட பிரச்சனையை தொடச்சிட்டான் உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சிட்டான் ஜகாத்தும் கடமல்ல எடுத்துக்கோங்க எங்க அந்த ரப்பு எங்க நிறுத்திருப்பார் அன்றைக்கு மட்டுமா அந்த கஷ்டப்பட்ட பாலைவனத்துடைய சாபாக்களுக்கு மட்டுமா எங்களுக்கு இல்லையாதே பெரியார்களே சகோதரர்களே பணம் கிடைக்கும் எப்படியும் பணம் தேடலாம் அங்கேயும் எடுத்து இங்கேயும் எடுத்து அடுத்தவரை போட்டு கஷ்டத்துல போட்டு இல்ல நான் அப்படி அல்ல நான் அப்படி பணக்காரனாக மாட்டேன் எனக்கு அப்படி ஒரு பணம் தேவல்ல எனக்கு அப்படி வானம் அதரத்தை பாத்திமா ஈண்ட ஆறு திருகம கொடுத்தாங்க கண்ணை பத்தி கொண்டு அடுத்தவன் தேவை போன்னு கொடுத்தாங்க ஆறு அல்ல பத்தார பிறகு அறுபது திருகத்தை கொடுத்தான் அதரத்தை பாத்திமாவை பார்த்து சொன்னாங்க அபிஷிரியா பாத்திமா பாத்திமா ஆறு கிரகத்துக்கு நான் உங்களுக்கு நன்மாராயம் சொல்றேன் உங்களுக்கு அல்லாஹால ஆறு அறுவதாக்கி தந்துட்டான் உங்களை செல்ல சீமாத்தியாக மாத்திட்டான் சுத்த ஹலால் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க எங்க அந்த ரப்பு ஏழைகளுக்கு இஸ்திகுமா செஞ்சா பணம் கிடைக்காது தனவந்த நாம் ஆரோடுமா கடன் அடபடோடுமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இஸ்திகுமா செய்யும் அவங்க வீட்டுக்குள்ள லொக்க போட்டாங்க செஞ்ச பாவத்தை நினைச்சாங்க தௌபா செஞ்சு அழுதாங்க ஒரே ஒரு நாள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஆதரத்தை அபுபக்கர் தூசி போல புழுதி போல டஸ்ட் போல பாவம் செஞ்சுட்டு ஒரு பாவியா உன்னோட வாசல் முன்னால வந்து நிக்கிறேன் கலவை தட்டுறேன் தொடர்ந்து ஏண்டு கேளு ரப்பேன்னு சொல்றாங்க தஹஜுத்ல அதற்கு அபுபக்கர் ரவி அல்லாஹ் அதற்கு சயித்னா ஜிப்ராயில் கேட்கிறாங்க எட்டு வாசலாலையும் அபுபக்கருக்கு மர்ஹபன் சொல்லப்படுகிறது அதற்கு ஜிப்ராயில் கேட்டாங்க யாழ்லா எனக்கு சொர்க்கத்தை கொஞ்சம் சுத்தி பார்க்கணும் கொஞ்சம் அனுமதி கொடுவே அப்படின்னு நேரம் வானம் அபுபக்கர் வானம் ஜிப்ரில் இந்த நேரம் நான் பார்க்கணும் இந்த நேரம் அப்ப போங்க அப்படி இந்த நேரம் செவரக விருத்தி பறக்கிறாங்க பறக்கிறாங்க பறக்கிறாங்க ஐநூறு வருஷங்கள் பறந்து கலைப்புல டயர்ல புழுந்து அப்படி கொஞ்ச நேரம் ஈக்கிற நேரம் சில மலக்குமார்கள் வந்து எங்க எங்கட ஏரியாவுல சுத்துறீங்க என்ன விஷயமா வந்தீங்க இல்ல சொர்க்கத்தை கொஞ்சம் பார்க்கணும் வந்தனப்பா சரியான வருஷம் ஆகிது ஐநூறு வருஷம் பறக்கிறேன் பறக்கிறேன் முடியுதா புள்ள அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம் தெரியுமா யார சொர்க்கம் தெரியாதே இது அபூபக்கர் சித்திக்குடைய சொர்க்கம் இந்த சொர்க்கத்துல நாளில் ஒரு பகுதிக்கு கூட இன்னும் நீங்க வரல ஐநூறு வருஷமா பறந்து அப்படியெல்லாம் நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க தூசி போல பாவம் செஞ்சுட்டு தாஜத்துல வந்து கதவை தட்டுறேன் கொஞ்சம் தொடர்ந்து ஏத்து கேட்க மாட்டாயான்னு கேட்கிறாங்க நாங்க நீங்க எங்க நாங்க நீங்க எம்மாத்திரம் ரோசத்தோட வைராக்கியத்தோட இன்னைக்கு கொஞ்சம் உட்கார்ந்து கேட்டு பார்த்தா மனசுல இஸ்துகுபார் செஞ்சா பணம் கிடைக்கும் இன்னும் செல்லும் இன்னும் இஸ்துகுபார் செய்வோ அல்லாஹ் தலா குல்து சக்திரு ரப்பக்கும் இன்னும் கான சமா அலைக்கும் மிதராரா தொடர் மலையை தந்து கொண்டே தொடர் மலை இந்த மலை நிற்க காரணம் பணம் பறிபோக காரணம் சொத்துகள் பறிபோக காரணம் மண்ண வணங்குற அந்த பாதேசிகள் எங்களை பட்ட பறிக்க காரணம் கோலைகளா மாற காரணம் கை கட்டி அவங்கள்ட்ட பேச்சு நாங்க முடிவு கேட்க காரணம் கோலத்தனம் வர காரணம் நாங்க செஞ்ச பிழை நாங்க செஞ்ச தவறு நாங்க செஞ்ச குத்தம் நான் ஒரு ஹதீஸ் ஒன்று பாடமாக்கினேன் வர்ற நேரம் வர்ற நேரம் ஹதீஸ் ஒன்று பாடமாக்கினேன் அதுல ஒரு ராவி வைஃபானவர் எழுதுறாங்க இப்ராஹிம் ஹைசம் என்ற ஒருத்தர பேரு அவர் வைஃபானவர் எழுதுறாங்க இந்த ஹதீஸ்ல தரம் எப்படியோ தெரியாது ஹதரத்தை ரசூலுல்லா சொல்றாங்க லவுலா இபாது எவ்வளவு அழகான இபாரத்துன்னு பாருங்க இபாது ருக்கைன் வசபியத்து ருக்கைன் இபாது அல்லாஹுவ சுஜூ செய்யக்கூடிய தொழக்கூடிய தொழிலாளிகள் மண்ணுக்கு மேல் இல்லை என்றிருந்தால் இல்லை என்று போனால் புட்பூண்டுகளை மேஞ்சி திரியக்கூடிய ஆடு மாடு மிருகங்களும் இல்லாது போனால் வசபியான பால் குடிக்கக்கூடிய சச்சிலம் குழந்தைகளும் மண்ணுக்கு மேல இல்லாது போனால் அல்லாஹுடைய நபி சொல்றாங்க அதாவ கொட்டுவதாக கொட்டுவான் என்று சொன்னாங்க அவ்வளோ பில நடக்குது அவ்வளோ தவறு நடக்குது உலகமே சேர்ந்து தேடுது பிளைட்ட காரணம் உலகம் சேர்ந்து தேடுது எங்கன்னு தெரியா ஆர்ப்பாட்டம் டெக்னாலஜி உள்ளவங்க தலைய சொல்லிடுறாங்க என்னப்பா நடந்த எல்லா இன்ஃபுளுன்ஸை பாவிச்சாச்சு எல்லா கருவியும் போட்டாச்சு கணக்கான பிளைட் போயிட்டு இருச்சு ஷிப்பும் போயிட்டு பிளைட்டை கண்டுபிடிக்கல எல்லாம் படிச்சவங்கள்ட்ட தான் கேட்கிறாங்க எங்கெல்லாம் மக்களே முடிவு செஞ்சுட்டாங்க உலமாக்கிட்ட கேட்கல சரி கேட்காமல ஒன்று செல்லிடுவோமே ஒவ்வொரு நாளும் வானம் பூமி கடல் கரை கேட்குது ஒவ்வொரு நாளும் அனுமதித்தா எனக்கு மேல நடந்து கொண்டு பறந்து கொண்டு மிதந்து கொண்டு பாவம் செய்தான் அழிக்கிறன் போட்டு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேட்குது வானம் பூமி கடல் கரை அல்ல அனுமதி கொடுக்குறான் இல்ல என்னமோ தெரியா படுதூர் இல்ல என்னமோ தெரியா அண்டைக்கு பார்த்து பிளைட்டுக்குள்ள ரப்புக்கு பொருத்தம் இல்லாத ரோஷம் வார மாதிரி கோபம் உத்வேகம் அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு பாவம் நடந்திருக்கும் அல்லாஹு முழு உலகம் சேர்ந்தும் மண்டை உடைச்சு கொண்டு பிச்சு கொண்டு சொரஞ்சு கொண்டு தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு எங்கேயோ கொண்டு போய் செருகி வச்சுக்கிறான் தேடுங்களேன் நல்ல டெக்னாலஜி ஒன்று வந்துச்சுக்கிறேன் நல்ல ஐடி ஐடி ஐடி ஒன்று நல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இழுத்து வீசித்தான் ஒரு தொங்கல் அல்லாவுக்காலாம் பெரியார்களே சகோதரர்களே ஏ அல்ல டெக்னாலஜி அது வேணும் இன்றைக்கு எங்களுக்கு டெக்னாலஜி ஈக்க போயிட்டு தான் நாங்களும் நோண்டி அவசரமா அதிச பார்க்கிறோம் நாங்களும் நோண்டி ஆயிட்டு இருக்கிறேன் இல்லாட்டி இதுக்கு முந்தைய ஹாவில் ஒன்று குரானிச்சு இந்த ஆயத்தை எங்க வருவது அப்படின்னு கேட்கணும் இப்ப அங்கெல்லாம் போக தேவையில்ல அல்பாதுல் குரானுக்கெல்லாம் போக தேவையில்ல அத்ராபுல் ஹதீஸுக்கெல்லாம் போக தேவையில்ல சும்மா மொபைல நோண்டினாலே எல்லாம் வந்து முழுவுது அல்ல அதை நியமத்தா சந்திக்கிறான் நிக்குமத்தா பாவிக்காதுங்க ஐசியை அந்த அந்த டெக்னாலஜிய நிக்குமத்த அராபா பாவிக்காதீங்க அருளா பாவிங்க அல்லாஹூ ஜல்லஹூ லீவு காலத்தை முன்னால தாரான் மழை வேணுமா பணக்காரனாக ஆசையா புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ள கல்யாணம் முடிக்க போறவங்களுக்கு புள்ள குட்டிங்களது ஆசையா ஒன்றும் இல்ல பாவத்தை விட்டுடுங்க இஸ்திகுபார் செய்யுங்க அண்ண லீவு காலம் வார பத்து பதினோராம் தேதி ஓஃப் ஆயிடும் எல்லாரும் இப்பவே பட்ஜெட் ஒதுக்கிப்பாங்க இப்பவே பிளான் எப்ப கீறிப்பாங்க எங்க போறேன் எந்த பீச்ல பென் தொட்டையா இல்லாட்டி கோலா இல்லாட்டி கோல் பேசா எங்க முடிவு செஞ்சிருப்பாங்க இப்பதே கூட்ட குடும்பத்தோட போறது ஊட்ட புக் பண்றது அறுபது எழுபது எண்பது ஒரு லட்சம் செலவழிக்கிறது பாவம் கூரே போட்டுக்கிறதுக்கு இல்லாம நிறைய பேர் முக்குற முணங்குறாங்க குமரு காரியம் செஞ்சுக்கலாம் அழுவுறாங்க தாஜ் எழுமி முணங்குறாங்க பெத்து போடாமைக்கேச்சு தின்றாங்க பாவம் பில்ல கட்டிக்க இல்லாம இருக்கிறாங்க லாம் குப்பிலாமோட எங்கட ஸ்டாக் டேங்க் ஓவர்ஃப்ளோர் ஆகி பேசிட்டீங்க அங்க குப்பிலாமும் லாமண்ணல்ல பத்த வைக்க இங்க டேங்க் ஓவர்ஃப்ளோர் ஆகுது விடிய விடிய வல்லவன் அல்லாஹ் எந்த இஸ்திர்பார தௌபாவை பேசினோமோ அது மூலமாக என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் அடைஞ்சு கொண்டு மௌத்த சந்திக்க நல்லவர்கள் கூட்டத்தில் அல்ல எங்களை சந்திப்ப எங்களை ஆக்கியருள்வானாக அல்ல எங்களை கபூல் செய்வாயாக எங்களை புரிஞ்சு கொள்வாயாக ரபு ரஹ்மானே நீ காட்டி தந்த முறையில இஸ்திகார் செய்ய தௌபிக் செய்வாயாக தௌபா செய்ய தௌபிக் செய்வாயாக சங்கையான இடத்திலிருந்து உளமாக்களும் வயோதிபர்களும் நோயாளிகளும் போன்ற நெருக்கத்தை உடையவர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில அவர்களை வச்சு கொண்டு கேட்கிறோம் ரஹ்மானே அவர்களுக்கு அவர்களுடைய அவர்களுக்கு நீ கொடுக்கிற அந்தஸ்து கௌரவத்துடைய பொருட்டால எங்களை மன்னிச்சு எங்களை சௌபாவிஸ்திருப்பார ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அதிகமான மலைய பொழிய வைப்பாயாக மலத்துளிகளை தருவாயாக அந்த எறும்ப விட கேவலமா ஆக்கிடாதயா அல்ல கேட்டுட்டு நாங்க கேட்டு முடிஞ்ச உடனே எங்களுக்கு மலையை நசீபாக்குவாயாக இன்றைக்கு நாளைக்கு மலையை தந்துடுவாயாக எங்களுக்கு பணத்தை நசீபாக்குவாயாக நீ விரும்புற பணத்தை நசீபாக்குவாயாக போன்ற தரக்கூடிய பணத்தை எங்களுக்கு தருவாயாக மேல் மிச்சமானதை தேவையுள்ளவங்களை தேடி கொடுக்கக்கூடிய பக்குவம் உள்ள பணத்தை தருவாயாக ஹலால ஹராம பேணி சம்பாதிச்ச பணத்தை எங்களுக்கு தருவாயாக அல்ல பெருமண்டா பெருமை வருமண்டா அந்த பணம் வானமே வானம் யாவலாம் ரஹ்மானே ஆண் குழந்தைகளை நசிபாக்கிய அல்லா பெண் குழந்தைகளை நசிபாக்கிய அல்லா பிள்ளைகளை முத்தப்பெண்களுக்கு இமாம்களை வளர்த்துக் கொள்ள தோல்வி செஞ்சது அல்லா ரப்பே கருணை உள்ளவனே இறக்கம் உள்ளவனே நீ அந்த குழந்தைகளை ஒரு ஹிபத்தாக கொடுக்குறா அல்லா தாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவசரமா கொடுத்துரு அல்லா அதுக்கு காரணமாக அவர்களுடைய வாயில இஷ்டார நசிபாக்கு ரப்பே யாழ்லா யாரெல்லாம் ஏழைகளோ யாரெல்லாம் கடன்காரர்களோ அவர்களுக்கு பணத்தை நசிபாக்குவாயாக எல்லா கடலில் இருந்து எங்களோட உலமாக்கள் எங்களோட தனவந்தர்கள் எங்களோட பொறுப்புதாரிகள் எங்களோட தாயிகள் எங்களோட வாலிபர்கள் எங்களோட எங்களோட எங்களோட வியாபாரிகள் எங்களோட விவசாயிகள் எல்லாருடைய கடனையும் நீ தூரமாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மலையை தருவாயாக மலையை நீ தான் தரணும் யாழ்லா எங்களுடைய கெட்டித்தனத்துல ஒன்றுமே இல்லை யாழ்லா நாங்க பாவின்றத இந்த இடத்துல இருந்து நாங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நாங்க ஒப்புக்கொள்றோம் யாழ்லா எங்களுக்கு நீ அழகான எங்களுக்கு பாதிப்பு இல்லாத சாதகமான மலையை பொழிய வைப்பாயாக மண்ணை செழிப்பாக்குவாயாக மண்ணை பண்படுத்துவாயாக நாயனே இந்த இலங்கையுடைய சூழ்நிலைய நல்லதா ஆக்கி தருவாயாக நாயனே ஓட மாளிகைய ஓங்கிட்ட பாரம் தாரும் அந்த அப்துல் முத்தலிப் அந்த காபாவை பாரம் தந்த மாதிரி ஓங்கிட்ட பாரம் தாரும் நீ பாதுகாரு ஓட மைய நீ பாதுகாரு ஓன பர்தாவ நீ பாதுகாரு ஓன காமாத்துகளை நீ பாதுகாரு ஹலால ஹராம நீ பாதுகாரு அப்பே ஓன உனைய உனைய ஒட்டு போட்டு உன சிலைய வணங்கக்கூடிய அவர்களுக்கு எங்களை நீ அடிமையாக்கிறாரு அல்ல உன பள்ளிகளை வீணாக்குறாங்க அல்ல அவர்களை இதாயத்தை கொடு அவர்களுக்கு நேர் வழியை கொடு ஒரு வெளிச்சமான வழியை காட்டு இல்லாட்டி நாயனே உன் இல்முல என்ன முடிவோ ஆது சமூக பார்க்க மோசமாயிவங்க நான் அவங்களை அழிச்சாயினி இவங்க எல்லாம் உனக்கு ஒத்தரவில்லை ரஹ்மானே இவங்களுக்கு நீ இதாயத்தை கொடு நாட்டுடைய ஜனாதிபதிக்கு ஹிதாயத்தை குடு நாட்டுடைய ஜனாதிபதியோட கீழே இருக்கக்கூடிய அவ்வளவு அடிவருதிகளுக்கும் ஹிதாயத்தை குடு மினிஸ்டர்ஸுக்கு ஹிதாயத்தை குடு பௌத்த மக்களுக்கு ஹிதாயத்தை குடு ஹிந்து மக்களுக்கு ஹிதாயத்தை குடு நாயனைய பண்டிகை காலம் எங்களுடைய வியாபாரிகள் பொய் பொறாம போட்டி வஞ்சகம் ஊழல் இல்லாத வியாபாரம் செஞ்சு அடுத்த மக்கள் ஸ்லாத்துக்குள்ள வார அளவுக்கு முக்கியமான ஒரு வியாபாரிகளாக நாளை அம்பியாக்கள் வசூல்மார்கள் சோதாக்கள் சாலிகீன்களோட எழுப்பப்படக்கூடிய நல்ல வியாபாரிகளாக ஆக்கி அருள்வாயாக ஜம்மியாவை கபூல் செய்வாயாக கிளை ஜம்மியாக்களை கபூல் செய்வாயாக ஜம்மியா பொறுப்பெடுத்தவர்களை கபூல் செய்வாயாக மக்தபுகளை கபூல் செய்வாயாக மதாரிசுகளை கபூல் செய்வாயாக பனாத்துகளை கபூல் செய்வாயாக உலமாக்கள் அசாத்திதாக்கள் மாணவர்களை கபூல் செய்வாயாக மாணவிகளை கபூல் செய்வாயாக மாத்தலை மாவட்டத்தை கபூல் செய்வாயாக மாத்தலை மாவட்டத்தினுடைய ஐந்து ஆறு மதரசாக்களை கபூல் செய்வாயாக அசாத்திதாக்கள் செலவழிக்கக்கூடியவர்கள் தனாந்தர்களை கபூல் செய்வாயாக நிர்வாகிகள் வாலிப சங்கங்கள் எல்லாரையும் கபூல் வழக மாண்டு போய் மன்னரில் இருக்கக்கூடிய கபூர்வாசிகளை மன்னிப்பாயாக கபூல் செய்வாயாக எங்கட தாய் தகப்பன கபூல் செய்வாயாக உடன் பிறப்புகள் ஒன்று சேர்த்து வைப்பாயாக கணவன் மனைவியை சேர்த்து வைப்பாயாக நான் என்னை தலாக்கில் வைத்திராம பாதுகாப்பாயாக தகுந்த தோடிகளை சேர்த்து வைப்பாயாக வாலிபர்களை பாதுகாப்பாயாக குமரு பிள்ளைகளை பாதுகாப்பாயாக பத்தினித்தனமான பரதாவுடைய பெண்கள் உருவாக்குவாயாக யாழ்லா எங்களோட பிள்ளைகளை எங்களோட மாணவர்களை நல்ல பிள்ளைகளாக ஆபிசுகளாக ஆளுங்களாக தாய்களாக எங்களோட மருக்கதுகள் பொறுப்புதார்கள் அமராக்கள் எல்லாரையும் கவுல் செய்வாயாக ரபு ரஹ்மானே எங்களோட மௌத்தையும் வெளிச்சமாக்கி தருவாயாக மனமான களிமாவோடாக்கி தருவாயாக தொழுகை நிறைந்தவர்களாக ஆக்கி தருவாயாக உனையை விளங்கி வாழ தோபிக் செய்வாயாக ஓன சிந்தனையோடு வாழ தோபிக் செய்வாயாக நல்ல பண்புகள் உருவாக்கி கொள்ள தோபிக் செய்வாயாக எதை பேசினாலும் கேட்டாலும் பேர் புகழ் போட்டி புறாம அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி துனியா ஒன்று மாறும் ரஹ்மானே செய்ய தோபிக் செய்வாயாக உண்மையான ஹக்கான தாய்களாக வாழ தோபிக் செய்வாயாக துவாக்களை கபூல் செய்வாயாக وآخر دعوانا عن الحمد لله رب அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான்ஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்